أعوذ بالله من الشيطان فيه آيات بينات مقام உலக வாழ்க்கையில் விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும் இதை தவிர்த்து நடக்குமாறு விலகி நடக்குமாறு நம்மை தடுத்திருக்கிறானோ விலகி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு செய்து கொள்கின்றேன் தப்புவா அன்பா இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்களை படைச்சு இந்த படைப்பினங்களுடைய சில விடயங்கள் அல்லாஹு சுபகானந்தாரா மிகவும் நேசிக்கிறார் அல்லாஹ் மிக விருப்பமான நிறைய விடயங்கள் உலகத்தில் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு சொன்னா நாங்க சாப்பிடுறோம் ஆனா எங்களுக்கு எந்த ஒரு ஃபேவரட் எங்களுக்கு எந்த விருப்பமான ஒரு சாப்பாடு இருக்குது நாங்க வாகனங்கள் இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு எந்த ஒரு ஃபேவரட் வெஹிக்கல் உங்களுக்கு விருப்பமான ஒரு வாகனம் எல்லாத்தையும் அது ஈக்காது எங்களுக்கு சொந்தமாக ஈக்காது ஆனாலும் விருப்பம் இதெல்லாம் எல்லாரும் சுகானதாலாவா அவருக்கு என்று விருப்பமான சில விடயங்களை ஹபீப் சலாம் செல்லம் அஹபு ஹதீஸ்கள்ல பார்க்கலாம் அல்லாவுக்கு மிக விருப்பம் அல்ல மிக நேசிக்கிறான் என்று சொல்லி சில ஹதீஸ்கள் வந்திருக்குது அதுல அஹபுல் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா விவாதத்திலும் அல்லாத விருப்பம் என்றாலும் அதிலையும் மிக விருப்பமான செயல்தான் இபாதத்தான் ஒன் டைம் மிக விருப்பம் அந்த மனிதரை மிகவும் இரண்டாவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது உம்மை மாப்பட துவாவை பெற்றுக்கொள்ளது இது இரண்டாவது செயல்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமானது இதனால யார் உண்மை வாப்பட துவாவை கொள்றாங்களோ இவர்களுக்கு கெட்ட மரணம் வராது சகாபாக்கள் தபிகள் சொல்றாங்க இவங்களுக்கு கெட்ட மரணம் வராது மூணாவது வலியுமானது சபையில் இல்லா அல்லாத பாதையில ஜிஹாத் செய்யறது அதே போல நாங்கள் செய்யக்கூடிய விக்கிரகளில் இதில் அல்லாவுக்கு நான்கு களிமாக்கள் மிக விருப்பம் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ஏனே திக்ருகள் என்றாலும் திக்ருகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான திக்ர் தான் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அதே போல மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர்கள் அன்பகும் இன்னா இவர்களை கொண்டு ஏனைய மக்கள் என்ன செய்யறாங்க பிரயோஜனம் அடைகிறாங்க இந்த மனிதர்களை அல்லாவுக்கு மகானவர்கள நேசிக்கிறான் அதே போல அல்லாவுக்கு மிக விருப்பமான பேர் அப்துல்லா அப்துல் மற்ற எல்லாம் விருப்பக்கூடிய பெயர் அல்ல என்றாலும் அல்லாவுக்கு மிக விருப்பமான பெயர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அதே போல இந்த உலகத்தில் இப்படி நிறைய விஷயங்கள் இது நான் தொப்பிக்கு வரணுமே அதனால அல்லாவுக்கு பூமியில மிக விருப்பமான இடம் மஸ்ஜித் பள்ளி வாசல்கள் பள்ளி வாயில்கள் இந்த பள்ளி வாசல்லையும் அல்லாவுக்கு மிக விருப்பமான மூணு பள்ளி வாசல் அதுல ஒன்று காபத்துல்லா இரண்டாவது மஸ்ஜிது ரசூல் நபி சல்லா அவங்க அடக்கம் செய்யப்பட்ட அந்த மஸ்ஜித் மூணாவது மஸ்ஜிது அக்சா இன்றைக்கு யூதர்களுடைய கையில காபத்துல்லாவும் மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதும் இஸ்லாமியர்களுடைய கையில் இருந்தாலும் அந்த மூணாவது மசித் அந்த மசித் வந்தா இன்றைக்கு யூதர்களுடைய கண்ட்ரோல் இருக்குது எங்களுக்கு தெரியும் இன்றையோட அந்த வஸ்தால அதாவது மசித் வஸ்தாலிருந்து தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் கடலால் இருக்கக்கூடிய சிட்டி தான் வஸ்தா இந்த ஆரம்பித்த போர் இன்றையோட இருநூத்தி இருபத்தி மூணு நாட்கள் நேற்று வரைக்கும் முப்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேர் ஷஹீதாகப்பட்டிருக்கிறார் அன்பர் இஸ்லாமிய உறவுகளே நிச்சயமாக இந்த மஸ்ஜிது அக்சா அந்த மஸ்தி அலிசலாம் இந்த உலகத்துக்கு தோன்றியதன் பின்னால இஸ்லாம் என்பதை பொறுத்தவரை நிச்சயமாக வரும் என்பது ஹதீஸ்கல்ல ஹபீஸ் அவங்களுக்கு அறிவித்து வந்த செய்தி அதனால இந்த மூணு பள்ளி வாசல்ல நீங்க இந்த மூணு பள்ளி வாசல் தான் நீங்க மதீனாவுக்கு நீங்க என்னது பார்த்து மஸ்ஜிது அப்சாவை நீங்க இவாதா செய்யறதுக்கு நீங்க ரெடியாவே போய் திரும்பி ஊருக்கு வார வரைக்கும் முழு சஃபர்லை இந்த மூணு பள்ளி வாசல்லையும் மிக விருப்பமான பள்ளிவாசல் தான் காமதூபா அதை பத்தி தான் அதனுடைய சிறப்புகளை பத்தி தான் இன்ஷால இன்றைய தினம் பேச போறேன் அதனால பொதுவாக வந்திருக்கக்கூடியவங்க வளமையாக நான் மூணு விஷயங்களை சொல்லுவேன் ஒன்று தயவு செஞ்சு தூங்கிடவானா இரண்டாவது பேசவானா மூணாவது போன்களை கிண்டி உங்களுடைய நன்மைகளை அதாவது அதாவது இழந்துடவானா குடும்பமுடைய நன்மை அதனால விஷயங்களை தப்புகள் இடமிருந்தா பூட்டு செஞ்சு போகலாம் தாரா தப்புகள் இடமிக்க கொள்ள யார பூட்டு செய்யறாங்களோ உண்மையில நீங்க பள்ளிக்கு வாருங்க சொல்ல வாருங்க தப்புகள் இடமிக்கு முந்தி கொண்டு நீங்க போங்க உங்களோட பேர்ல சுவரத்துல ஒரு மாளிகை தயாரிக்கப்படும் சிம்பிள் தள்ளி கொடுக்க தேவையில்ல கடன் எடுக்க தேவையில்ல அல்லாஹால ஒரு ரெண்டு செகண்ட் போவாது அந்த தப்பை கூட்டி செய்யறது அல்லாஹால சுவரத்துல ஒரு மாளிகையை தயாரிக்கிறார் அதனால நம்ம இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் மிக விருப்பமான இந்த முதலாவது இல்லம் தான் அல் முஸ்லிம் இதனால தான் நிறைய பேர்கள் அல்லாஹ் மகானவத்தாரம் அபீஸ் சலமா அவர்கள் வரலாறுகள் நிறைய பேர்கள் வெற்றிக்கு அல் காபா அல் பை பைசுல்லா பைசுல் அஜி பைத்துல் ஹராம் அல் பைசுல் மஹர்ரம் அல் பைத்துல் மஹ்மூர் கைபுலா காதி காதித் என்பதும் வாயில் பரிசுத்தமான இடம் நாதிர் நேர்த்தி வைக்கப்படக்கூடிய இடம் பனியா பனியான்னு சொல்றது கட்டிடம் சிறந்த கட்டிடம் அதே போல துவார் தவா ரெண்டுமா இது அதாவது காபத்துல்லாவ நம்ம தவா செய்யறதுக்கு துவார் என்று சொல்றதும் காபத்துல்லாவுடைய ஒரு பேர் இப்படி ஏராளமான பெயர்கள் அந்த காபாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்துல அல்லாஹால அமைத்த முதலாவது இல்ல இந்த காபத்துல்லா அந்த காபத்துல்லாவுக்கு பின்னால அல்லாஹு இந்த பூமியை படைக்கிறதுக்கு ரெண்டாயிரம் மாணவர்களை கொண்டு பவுண்டேஷன் போடுறார் வருஷத்துக்கு போறதுனா பூமி அம்மாவுக்கு இதனால என்று சொல்லப்படுது கிராமங்களின் தாய் அதாவது ஊர்களுடைய தாய் தான் மூணு பூமியை விரிக்கப்படுது இதனாலதான் அன்றைய காலத்துல இமாம்கள் கூட இன்றைய காலத்துல நாசாக்களுடைய ஏனியருக்குடைய அதாவது ஆயுள் தான் உலகத்துக்கும் சமுதாயமாக நாம் ஆசிக்கிறோம் இந்த நடுநிலை என்பது இமாம் கோத்தபி ரத்னத்துல்லாய் அலை அவங்க சொல்றாங்க எப்படி சொன்னா எப்படி நடுநிலையான நடுத்தரமான சமுதாயமாக எங்களை அல்ல ஆசிக்கிறானோ அதே போல சம்பத்துள்ளாவோ முழு பூமியுடைய சென்றலாமல் ஆசிக்கிறார் என்பதை பொருளுக்கு ரமத்துமாய் அலி அவங்க பெரிய இந்த டெக்னாலஜிகளே இல்லாத காலத்துல இந்த குரானுடைய ஆயத்துக்குரிய விளக்கமாக சொல்றாங்க அதுக்கு பின்னால அதாவது டாக்டர் ஹுசைன் கமால் பி அஹமது என்று சொல்லக்கூடியவர் இது சம்பந்தமாக இஸ்லாத்து குலத்தில் அவருடைய பின் நிஸ்பத்துக்கு மக்கள் உதவான சொல்லக்கூடிய ஒரு அரபிக் ஆர்டிக்கல்ல எப்படி சென்டராக வருது கிலோமீட்டர் அகலம் நீளம் இது எல்லாத்தையும் கொண்டு ஒரு தனி ஒரு ஆய்வு செய்கிறாரு நெட்கள்லையும் அவருடைய ஆய்வுக்கு அதே போல துக்தூர் பாரத அப்துல் பதி எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு கலாநிதி இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்கிறாரு அதே போல அமெரிக்கா நாட்டை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் லொமேக்கர் சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் பிளாகர் இவரை செய்கிறார் செய்யறாருன்னு சொன்னா இவரே இஸ்லாத்துக்கு இவர் பண்ணி அதே போல சுபகான இந்த காபதுல்லாவுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் படைக்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் மலக்கு போட்டால் அதுக்கு பின்னால இந்த கனபகுல்லா பதினோரு தடவை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுச்சு இன்னைக்கு நான் பார்க்கிற இந்த சாபத்துள்ளார அந்த பொக்ஸ் இதுதானே இது கடைசியாக கட்டினவர் தான் மன்னர் பகதீப் அப்துல் அதுவே சுவர் இருக்கு அந்த சுவருக்கு முன்னால இந்த பவுண்டேஷன் பேஸ் தானே இது மலக்குமார்களால் போடப்பட்டது அன்மா இஸ்லாம் உறவுகளே அதுக்கு பின்னால் ஆதம் அலிசலாம் புனர் நிர்மாணம் செய்யறாங்க அவர்களுடைய மகன் ஷீஸ் அலிசலாம் அதுக்கு பின்னர் இப்ராஹிம் அலிஸ்லாமும் இஸ்மாயில் அலிஸ்லாமும் அதே போல அமாலிகாக்கள் ஜுருகும் கோத்திரத்தினர் இவர்கள் எம்எல்ஏ வந்த ஒரு அரபி வம்சம் அதுக்கு பின்னால குசைபுன் கிலார் ஹபீப் சலல்லா அவர்களுடைய நாலாவது அப்பா புனர் நிர்மாணம் செய்யறாரு அதே போல குறைஷிகள் செய்யறாங்க ஹபீப் சலா அவங்களுடைய காலத்துல அந்த நேரத்துல தான் ஹபீப் சலல்லா அவங்க தன்னுடைய கையால் அஜருள்ள சொற்கள்ல ஐலண்ட் செய்யறாங்க வைக்கிறாங்க இந்த சம்பவம் நாங்க படிச்சுக்கிறோம் அப்துல்லா ஜுபேர் ரபியுல்லா அதுக்கு பின்னால அஜாக்கி யூசுப் அதுக்கு பின்னால டர்க்கி ஒட்டமன் எம்பையா உஸ்மானி ஆட்சி காலத்துல முராத் அர்தாபி என்று சொல்லக்கூடியவர் இவர் ஒரு மிக பிறந்த ஒரு ஆட்சியாளர் இவருடைய காலத்துல அது உமருடைய லாவல போல ஒரு ஆட்சிக்கு ஒரு மனிதர் ஒரு தலைவர் இவர் எப்படின்னு சொன்னா மாறு வேடத்துல இரவு நேரங்கள் அப்படி சுற்றுவாரு ஏந்த ஆட்சியில் இருந்து குறையிக்கிறா இவருடைய தனி சிறப்புகளுக்கு இன்ஷால்லா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச இவருடைய வரலாறுகளை இன்ஷால்லா பார்ப்போம் அதுக்கு பின்னால கடைசியாக பாத்திமா அசீஸ் மன்னர் அவர் கெட்டினாரு அன்பான் இஸ்லாமிய உறவுகளே என்று சொன்னா இந்த காபகுபாவுக்கு ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து நிறைய பிரச்சனைகள் அதாவது காபகுபாவை இடிக்கணும் விசேஷமாக ஷியாக்கள் முயற்சி செஞ்சுக்கிறாங்க எங்களுக்கு அந்த வரலாறு தெரியுமா ஹிஜிரியில் முன்னூத்தி பதினேழு ஷியாக்குடைய ஒரு கூட்டம் காபத்துபாவுக்குள்ள நுழைஞ்சு காபத்துபாவுக்கு அச்சு செய்யக்கூடிய அந்த முன்னூத்தி பதினேழாவது வருஷம் குரு சுஜாவுடைய மாசத்துல அஜாதிகள் தவா செய்யக்கூட இவங்க என்ன செய்யறாங்க பாதி நிறைய ஹஜ்ஜாஜிகளை காபத்துல்லாவுக்கு வச்சு கொலை செய்யறாங்க ஜம்சம் கிணத்துல இவங்க பொடிஸ்களை தூக்கி போட்டு ஜம்சம் கிணறு அப்படியே அஜாதிகளுடைய உடம்பாடு நிறந்துருச்சு பெண்கள் கற்பழிப்பு செஞ்சாங்க ஹஜருல் அஸ்வத் கல்ல கலட்டி கொண்டு போய் இருபத்தி ரெண்டு வருஷம் வச்சுக்கொண்டாங்க ஈரான்ல அந்த காலத்துல பார்த்திருக்கோம் அன்பன் இஸ்லாம் எவ்வளவு முதலாவது மன்னர் தான் சவுதியுடைய கிங் அப்துல் அசீஸ் இவர் வந்த பொருள்தான் ஹஜ் உம்ரா செய்யறதுக்கு பாதுகாப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வராரு அது மிகப்பெரிய ஒரு திட்டம் பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு குழுவை கொண்டு வந்து அதுக்கு பின்னால்தான் பாதுகாப்புகள் அதாவது அந்த ஹஜ்ஜிக்கு உண்டாக போறவங்களுக்கு பாதுகாப்பான முறையில அமைதியான முறையில ஹஜ் செய்யறதுக்குரிய வேச ஏற்படுத்தினது கிங் அப்துல் அசீஸ் அன்பான் இஸ்லாமிய உறவுகளே இது போன்ற பல பித்னாக்கள் வராம இன்றைக்கு கூட அலமது இல்ல சில சில பித்னாக்கள் ஷியாக்களாக ஒவ்வொரு வருஷங்களும் காபத்துள்ளாவ உடைக்கோடும் என்றது ஒரு பெரிய ஒரு பிளான் ஆகும் ஆனா சுபானோட்டாரா கையாமன நாள் வரைக்கும் அதை பாதுகாப்பான் அன்பான் இஸ்லாமிய உறவுகளே இந்த காபத்துள்ளாவுக்கு ஏராளமான சிறப்புகள் அதோட பத்து சிறப்பு நான் சொல்றேன் அல்லாஹு சுபானோட்டாரா எங்களோட மவுத்துக்கு முன்னால் அந்த காபத்துள்ளாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மகானோத்தர் மனைவருக்கும் அனைவருக்கும் நசிவாக்குவானாக அண்ணா இஸ்லாம் அவர்கள் இந்த காபத்துள்ளாவுடைய முதலாவது சிறப்பு இந்த காபத்துள்ளால ஒரு தொழுக தொழுந்தால் ஒரு லட்சம் தொழுக தொழுந்து நன்மை கிடைக்கும் ஒரு லட்சம் தொழுக மகானல்லா அஞ்சு நேரம் தொழுந்தாலும் அஞ்சு லட்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு தொழ முடியாது ஆனால் கஹபத்துள்ளால சொல்லுவதால அல்லாஹ் மகானவுதால ஒரு லட்சம் நன்மைகளை கொடுக்கிறான் ஆனால் ஒரு பலவீனமான ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தித்தால் சுபஹான் அல்லா அலமது இல்லா சொன்னாலும் ஒரு லட்சத்துடைய நன்மை கிடைக்கும் என்பதாக ஒரு பலவீனமான ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹதீஸை நேர் பிடிச்சு இவரு ஹஜர் ஐசமி போன்றவர்கள் உண்மையில நன்மை கிடைக்கும் என்பதை இவங்க உறுதிப்படுத்துறாங்க இரண்டாவது சிறப்பு தான் தஜ்ஜாலுக்கு அந்த காபத்துள்ளால நுழைய இயலாது மதீனாக்கு நுழைய இயலாது மஸ்ஜித் அப்தாக்கு நுழைய வேறொரு விவாதத்துல ஜபலே சூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் நாலு இடங்களுக்கு தஜ்ஜாலுக்கு நுழைய முடியாது மூணாவது சிறப்பு தான் அந்த காபத்துல்லாவை வெட்ட வெளியில அதாவது கட்டிடங்கள் இல்லாத பாலைவனங்கள் போன்ற இடத்துல காபத்துல்லாவை முன்னோக்கி திருநீர் கழிக்கல வந்து ரெண்டுக்கு போவேல ஹராம் முன்னுக்க ஃபேஸ் பண்ணோமேலா பின் சைட காட்டோமேலா அவ்வளோ சங்கையான ஒரு இடம் நாலாவது அல்லாஹ் மகானவுக்கால இந்த காதகுல்லாவுடைய பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு முபாரக்கான தண்ணி தான் ஜம்சம் தண்ணி ஹபீப் சல்லா சொன்னாங்க யார் இந்த ஜம்சம் தண்ணியை எந்த நோக்கத்தோட குடிக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் மகானவுக்கால நிறைவேற்றி கொடுப்பான் என்பதாக ஹபீப் சல்லா சொன்னாங்க ஹபீப் சல்லா வேறு ஒரு விவாதம் செய்யணுமா அல்லா வதிவில் அவர் பூமியில மிக சிறந்த தண்ணி பூமியில இருக்கக்கூடிய தண்ணிகள்ல மிக சிறந்த தண்ணி இந்த ஜம்சம் தண்ணி என்று சொல்லி சொன்னாங்க ஒரு மனிதருக்கு பசி உணர்ந்தால் இந்த ஜம்சம் தண்ணியை குடிச்சா பசி போகும் என்று சொல்றாங்க சொன்ன அது மட்டுமல்ல ஒரு மனிதர் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாரு யார் நோயை குணப்படுத்த சொல்லி ஜம்சம் தண்ணியை குடிச்சா அந்த நோயும் நீங்கும் என்பதாக அபீர் சலாம் சொல்றாங்க அதே போல ஐயாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த அந்த கிணறு இருபது மீட்டர் அகல முப்பது மீட்டர் ஆழம் இவ்வளவு சின்ன கிணறு போனவங்க பார்த்துருப்பீங்க அண்ணன் இஸ்லாம் உறவுகளே ஒரு நிமிஷத்துக்கு அதுல இருந்து எவ்வளவு முபாரக்கான அல்லாஹ் சுபஹானவத்தாலா இப்ராஹிம் அலி மகன் இஸ்மாயில் அலி இந்த கால் பாலத்தால் அல்லாஹால வெளியாக்கின அந்த தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் லிட்டர் பம்ப் பண்ணப்படுது ஆயிரம் லிட்டர் எந்த அளவுக்கு என்று சொன்னா அதாவது இதுவரைக்கும் வரலாறுல எந்த வரலாறுல பதிவு செய்யப்படல தம்சம் தண்ணி வத்தி போச்சு உலகத்துல என்ன பஞ்சம் ஏற்பட்டாலும் தம்சம் தண்ணி கிணறு ஒரு நாள் மத்தி போனது கிடையாது அன்மான் இஸ்லாமிய உறவுகளின் நோம்புல மட்டும் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் லிட்டர்கள் அல்லது பம்ப் பண்ணப்படுது நோம்புடைய காலத்துல அல்லாஹ் சுபான பறக்கத்தான ஒரு தண்ணி அதாவது ஹஜ்ஜுடைய காலத்துல மதீனாக்கு காபாலிருந்து அனுப்பப்படக்கூடிய அந்த சொன்னுடைய நானூறு டன் ஒரு நாள் என்ன செய்யப்படுது மதினாவுக்கு அனுப்பி வைக்கப்படுது இப்படி அல்லாஹு சுபஹானுத்தால பரக்கத்தாக ஆக்கி வச்சிருக்கிறான் அது இல்லாம முழு உலகத்துக்கு எடுத்து போறாங்க அல்லாஹு சுபஹானுத்தால இவ்வளவு முபாரக்கான தண்ணிய அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான் அபூதரதி அல்லா வந்து அவங்க ஹபீப் சல்லா அவங்கள அந்த முஷ்டிக்கு அந்த கட்டத்துல மறைவாக வந்து சந்திக்கிறதுக்காக வாராங்க முப்பது நாள் மக்கள் தங்குறாங்க இந்த நேரத்தில் நேரத்துல அவங்களுக்கு சாப்பாடுக்குரிய ஏற்பாடுகள் ஒன்றும் இல்லை முப்பது நாளைக்கு போறோம் முப்பத்தி ஓராவது நாள் ஹபீப் சல்லா அவங்க சந்திச்ச உடனே ஹபீப் சல்லா அவங்க கேட்டாங்க உங்களுக்கு சம்மன் கான விஷயமோ நீங்க எவ்வளவு முப்பது நாளா ஒரு மாசம் வைக்கிறீங்களே உங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைச்சிச்சு யார் அவங்களுக்கு உணவு ஏற்பாடு செஞ்சு தந்தா என்று சொன்ன கேட்ட நேரத்துல அபூத் அபுதியம் அவங்க சொல்றாங்க யார் சொல்லா சொல்லா அவர்கள் எங்க சாப்பாடு முப்பது நாளும் தம்தம் தண்ணி மட்டும்தான் எந்த அளவுக்கு என்று சொன்னா முப்பது நாளைக்கு முன்னால இருந்ததை விட நான் கொழுத்து பேசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த வயிறுடைய தொந்திய காற்றாக இதுவும் நீச்சல் சொல்லலா சொல்லலா அப்படின்னு இந்த வரக்கத்தால முழு முப்பது நாளும் எனக்கு பத்தியே உணரலைன்னு சொல்லி அபூத ரவியம்மா அவங்க சொல்றாங்க அவ்வளவு சிறந்த ஒரு தண்ணீர் சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட அதீஸ் அதே போல இமாம் திருமதி ரஹமத்துல்லா அவருடைய தந்த இவங்க என்ன செய்யறாங்கன்னா காபத்துள்ளால ஹஜ்ஜிக்காக போயிருந்தாங்க காபத்துள்ளாவுக்கு கிட்ட இருக்கிறாங்க இந்த நேரத்துல இரவு நேரத்துல திருநீர் யூரின் வந்துட்டு அதை யாராலையும் மடக்க இயலாது திருநீர் கழிக்கணும் பயப்படுறாங்க இங்கிருந்து இந்த இடத்த விட்டு போனா எனக்கு அந்த தப்புல முன்னுக்கு இருந்த நன்மை கிடைக்காம பேசிடும் ரெண்டாவது பயம் நிறைய பேர் தூங்கி கொண்டிருக்கிறாங்க இந்த ஹஜ்ஜாஜிகளுடைய கால எல்லாத்தையும் விரிச்சிட்டு போக வருமே என்று யோசிக்கொள்ள ஹபீப் சல்லா அவங்க சொன்ன அதாவது சுகம் நோய்களுக்கு நிவாரணி எது தம்தம் தண்ணி என்ற வந்த உடனே உடனே போய் யாராலும் யூரின் ஏற்பட்டா அதுக்கு மேலால யாரும் தண்ணியை குடிக்க போறல ஏன் அதை ஒன்னாவது வெளியாக்கணும் ஏன்னா போர்களே இவங்க இந்த அதிச தவக்குள் வச்சு என்ன செய்யறாங்கன்னா தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க குடிச்சு சில நிமிடங்கள்ல அந்த யூரினுடைய அந்த பாரம் அப்படியே நீங்கி போகும் சுபவாசாக்கிலும் இவரினுடைய தேவை ஏற்படல இந்த ஹதீஸை பத்தி சொல்றாங்க அன்மது இஸ்லாமிய ரோகலே எங்களுக்கும் கிடைக்கும் நல்ல நீயத்துகளோட குடிங்க அதே போல ஹபீஸ் முபாரக்கா வரக்கத்தான தனி என்று சொன்னாங்க இமாம் அபு அனிபு ரஹமத்துல்லாலே இமாம் ஷாபி ரஹமத்துல்லாலே இமாம் இமாம் அஜல் அஸ்கலானி ரஹமத்துல்லாலே போன்றவர்கள் பெரும் பெரும் ஆளுங்களாக நாங்கள் வரோம் என்ற நீயத்தில் இந்த தம்தம் தண்ணியை குடிச்சிருக்கிறாங்க இமாம் இவ்வளவு புதைமா அரசுமாய் அழகி அவங்கள்ட்ட கேட்கப்படுது மின் ஐன ஊதித்தல்கள் இவ்வளவு பெரிய ஒரு அறிவு நூத்தி நாற்பது அரபு கிதாபுகளை தொகுத்தோரிமா இத்தனை நூத்தி நாற்பது அரபு நூல்களை தொகுத்தறிமா இவங்கள்ட்ட கேட்கப்படுது உங்களுக்கு எங்கால இவ்வளவு அறிவு சொன்னாங்க ஜம்சம் தண்ணிய நான் பெரியோர் ஆலிமாக வரணும் நிறைய கிதாபுகளை கோர்வை செய்யணும் என்ற நீயத்துல குடிச்சேன் அல்லா தால கபூல் செஞ்சான் அதனால தான் இவ்வளவு பெரிய கிதாபுகளை நான் எழுதி வைக்கிறேன்ன்றத இமாம் இப்போ சத்தியமா ரத்னத்துல்லாய் அவர் சொல்றாங்க அதனால நாங்களும் இது போன்ற நல்ல நீயத்துகளோட குடிக்கிறதோட இது சம்பந்தமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய ரிசர்ச்கள் நீங்க யூடியூப்ல போய் நீங்க டைப் பண்ணி பாருங்க ஜம்ஜம் வாட் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லி யூடியூப்ல டைப் பண்ணி பாருங்க இதனுடைய அந்த சயின்டிபிக் உண்மைகள் எங்களுக்கு சயின்டிபிக் எல்லாம் தேவையில்ல அது மட்டும் போதும் என்றாலும் இன்னைக்கு அந்நியவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன ரிசர்ச்சர்கள் இவங்க என்ன செய்யறாங்க ரிசர்ச் பண்றாங்க இத ஜம்ஜம் தண்ணிய அதை ரிசர்ச் பண்ண ஒருத்தர் தான் அதாவது ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட் தான் மசாரு இமோட் என்று சொல்லக்கூடியவர் இவர் ஒரு நீர் அறிவியலாளர் நீர் சம்பந்தமான முழு ஆய்வையும் செஞ்சவர் இவர் சில கிதாபுகள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிற ஹைடன் மெசேஜஸ் இன் வாட்டர் போன்ற கிதாபுகள் எழுதியிருக்கிறாரு ரிசாரத்தும் மினல்மா தண்ணில உள்ள அற்புதங்கள் இவர் அந்த தண்ணியுடைய அற்புதங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மரணித்தாரு இவருடைய தண்ணியுடைய இசையுடைய முடிவு என்ன சொல்றது என்றால் எப்படி மனிதர்களுக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் நீக்குதோ அதே போல தண்ணிக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் நீக்குது தண்ணிக்கும் நீக்குது அதுல சொல்லக்கூடிய ஒரு கருத்து சுபஹான் அல்லா இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இது அல்லாஹ் சுபஹான ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டான் துசப்பியல்ஹோ சமாவாத்து சபோ வல் அர்பு என்ன தண்ணியும் அல்லாஹ் தஸ்பி செய்யுது நான் குடிக்கிற தண்ணி கூட நீர்கள் கூட அல்லாவை தஸ்மி செய்யறத குரான் அல்லாஹ் மகானவத்தால தெளிவாக சொல்லியிருக்கிறான் அன்பான் இஸ்லாமிய உறவுகளே இவருடைய இவர் சொல்றார் எப்படின்னு சொன்னா இவர் சில ரிசர்ச்களை பண்ணிட்டு ஜம்சம் தண்ணியை பத்தி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி அதையும் பப்ளிஷ் பண்றாரு அதுல சில விஷயங்கள் சொல்றாரு இதுல உலகத்திலேயே பரிசுத்தமான தண்ணி என்றா ஜம்சம மாதிரி வேற எந்த இடத்துலையும் கிடைக்காது ஜம்சம் தான் உலகத்துல ஆக பரிசுத்தமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல என்றாலும் உண்மையை சொன்னாரு இரண்டாவது சொல்றாரு ஆயிரம் டொட் நார்மல் வாட்டரோட ஜம்சம் கலந்தா ஜம்சம் வேறையாக தான் காட்டுது மத்ததோட கலக்காது என்றதையும் சொல்றாரு அது மட்டுமல்ல அம்மா இஸ்லாமிய உறவுகளே இது சம்பந்தமாக உண்மையில நாங்க ஜம்சம் தள்ளி இங்க கிடைக்கிறது நிச்சயமே குறவு இல்லை எங்களுக்கு ஹஜ்ஜாஜிகள் போய் வந்தா கும்ராக்கு போய் வந்து கிடைக்கிறே குறவு இன்னைக்கு நிறைய பேர் அதால மருத்துவம் செய்யறதுக்கு அதாவது அதை விரும்புறாங்க இது சம்பந்தமாக இமாம்கள் இமாம் காத்தாலி ரஹமத்துல்லாய் அலை அவங்க பதாய் சனாயின்னு சொல்லக்கூடிய கிதாபில் அதாவது கித்தர் அதாவது அனபியாக்களுடைய கித்தர் கிதாப் பிரபல்யமான இதுல இந்த ஜம்சம் தண்ணியை பத்தி பேசுறாங்க ஒரு மனிதர் ஒரு பக்கெட்ல ஒரு தண்ணி எடுத்து ஜம்சம்ல ஒரு ட்ரோப் அதுல போட்டாலும் ஜம்சமுடைய பறக்கம் மற்ற தண்ணிக்கும் சேர்த்து கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க அதை கொண்டு என்ன செய்யலாம் நாங்க மருத்துவமும் செய்யலாம் என்ற விஷயத்த அந்த காலத்திலே பேசிக்கிறாங்க இதை இந்த காலத்தில் அறிவு அறிவியல் ரீதியாக இவர் உறுதிப்படுத்தினவங்கதான் ஜம்சம போட்ட ஜம்சமுக்கு வேற எந்த தண்ணியும் தாக்கம் செலுத்தலாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்ல ஒன்று தான் நிர்மத்தில் ஒன்று தான் இந்த ஜம்சமுடைய நீர் அன்பால் இஸ்லாமிய அதே போல அவர் சொல்லக்கூடிய இந்த ஆய்வுடைய முடிவு முஸ்லிம்கள் ஏதோ அதாவது பிஸ்மில்லா அவரோட ஆய்வு எடுத்து பாருங்க என்று சொல்றாங்க சொன்ன அந்த தண்ணில ஒரு மாற்றம் கொண்டு வருது ஹதீஸ்கள்ல பார்க்கணும் சஹியான ஹதீஸ்ல வந்துச்சு ஹபீஸ் சொல்லுவாங்க தண்ணீர் குடிக்க கொள்ள மூணு மூச்சு விடுவாங்க என்ன மிருகங்கள் மாதிரி மடமடைந்து குடிக்கவான லிவர் பாதிக்கும் லிவரை பாதிக்கும் ஏன்னா போர்களே ஹபீப் சல்லாஹ் சொன்ன மூணு மூச்சு விடுவாங்க விட்டுட்டு ஆரம்பத்துல பிஸ்மில்லா சொல்லுவாங்க தண்ணி குடிச்சப்போ அல்ஹம்துல்லா சொல்லுவாங்க இந்த சுண்ணத்தை நாங்களும் பேணுவோம் இப்படி சொல்லக்கூடிய நேரத்துல தண்ணில மாற்றம் ஏற்படுறத அந்த வீடியோவோட போட்டிருக்கிறாரு ஜம்சம் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி நீங்க யூடியூப்ல அதாவது சயின்டிஸ்ட் மசார் இமோட்டன் சொல்லக்கூடிய அந்த டைப் பண்ணுங்க அந்த ரிசர்ச் அப்படியே வரும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு நிமிஷத்துக்கு இருக்கு ஆனால் அல்லாஹ் சுபஹானு தாரா இவர்கள்லாம் ஆய்வு செஞ்சு தான் சொல்லணும் இல்ல ஹபீப் சொல்லமா இருக்கவங்க முபாரக்கா பரக்கத்தான தண்ணி என்று சொல்லி அந்த காலத்திலே இருக்கிறாங்க அது மட்டுமல்ல அஞ்சாவது சிறப்பு எல்லா அபிமார்களும் சுஜூ செஞ்ச இடம் இந்த காபதுல்லா ஆறாவது அல்லாஹு எத்தனை பேர் ஹஜ்ஜிக்கு போனாலும் எத்தனை பேர் ஒன்றாக போனாலும் இதுவரைக்கும் சாப்பாடுக்கோ குடிநீருக்கோ சொந்தமுக்கோ இதுவரைக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டில்லை போன நோம்புல போன ஒரு கோடியே முப்பது லட்சம் முப்பத்தி முப்பது லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் ஒன்றா செஞ்சுக்கிறாங்க ஒரு நாளும் இத்தாருக்கு யாருக்கும் சாப்பாடு போதாது போச்சு என்ற கதையே வந்து இல்லை சாருக்கு சாப்பாடு போதான் போச்சு அல்லாஹ் சுபான் வரக்க செஞ்சிருக்கிறான் ஏழாவது மக்காம் இப்ராஹிம் இப்ராஹிம் அலிசலாம் அந்த சாபத்துல்லாவை கெட்டக்கூடிய நேரத்துல அவங்க ரெண்டு காலை வச்சு கெட்டாங்க அந்த ஹஜர் அவங்க ஏறி இருந்த அந்த பள்ளிக்கு தானே அதில் கால் அப்படியே உள்வாங்கி கொண்ட அந்த அடையாளமும் இன்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல எட்டாவது பைத்துல் மகமோ அதாவது சாபத்துல்லாவுக்கு நேர் அல்லாஹ் சுபஹான சரியாக வானத்துல பைத்துல் மஹமூர் என்ற அந்த ஆலயத்தை அல்லாஹால படிச்சிருக்கிறாள் இது ஹபீப் சல்லாவுக்கு சொன்னவங்க மேகராஜுக்கு போன நேரத்துல அதை பாக்குறாங்க அதுல ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மலக்குமார்கள் அந்த பைத்துல் மஹமூர் உள்ளுக்க இபாதாக்காக போய் வெளியே வந்தா அவங்களோட லைஃப்லயே மறுபடியும் ஒதுக்க போறாங்க அப்ப ஒரு மாசத்துக்கு இருபத்தி ஒரு லட்சம் மலக்குமார்கள் எழுக்க போறாங்க அல்லாவுடைய படைப்பினங்களுடைய எண்ணிக்கை ரப்ப தவிர யாருக்குமே தெரியாது ஒன்பதாவது சிறப்பு இதை காபத்துமாவை இடிக்க வந்த அந்த அப்ராவுடைய மன்னன் யாராக இருந்தாலும் அல்லாஹு சுபஹானத்தால போட்ட வரலாறுகளுக்கு அப்ரஹாம் மன்னன் அழிக்க வந்தான் அல்லாஹு சுபஹானவத்தால அந்த கூட்டத்தை ஒரு பறவைகள் கைரன் அபாபீர் சூரத்தில் சொன்னார் நிறைய பேர் இன்றைக்கு நினைச்சு கொண்டிருக்கிற அபாபீல் என்றது அந்த பறவையுடைய பேர் அபாபீல் என்றது பறவையிட பேர் இல்ல தப்சீர்கள் கூட அந்த பறவையிட பேர் சொல்லப்பட்டில்ல மாறாக அந்த இந்த பறவையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது பச்சை நிற பறவை மிருகங்களுடைய கழுத்துடைய பறவை இவ்வளவுதான் அபா இரண்டா கருத்து கூட்டம் கூட்டமாக பறவைகள் எல்லாம் அனுப்பி இந்த அப்ராவுடைய மன்னருடைய அந்த படி அல்லாஹ் மகானத்தால் அழித்தார் பத்தாவது இந்த பைத்துல்லாவை யாரு ஹஜ் செய்யறாங்களோ அல்லாஹு தாலா முழு பாவங்களையும் பல மேற்பு பலமையப்பு சூசன வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் ஊத்த பேச்சு பேசாம ஏத்தாம சண்டை பிடிக்காம ஹஜ்ஜு செஞ்சது யாரும் வாருங்கிறோம் பாவம் செய்யாம யார் வாரீங்களோ முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில திரும்புவீங்க அதனால ஹஜ்ஜிக்கு போறவங்க போய்க்கிறவங்க நீயத்து வச்சவங்க இன்னைக்கு குரூப்கள்ல கூட்டி போறாங்க உண்மையில அவங்க எதுவும் புறப்பாடுகள் செஞ்சு அவங்களும் எல்லாம் பார்த்துக் கொள்ளட்டும் நீங்க பொறுமையா இல்லைங்க ஒரு தியானத்தோட போறீங்க அதனால இதை பொறுத்து கொண்டு நீ உங்களோட வாயை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனத்தை கட்டுப்படுத்தி செயல்களை கட்டுப்படுத்தி அமல்கள் செஞ்சு வந்தா முழு பாவத்தின் மூலம் மன்னிக்கிறதாக ஹபீஸ் சல்லாசன் சொல்றாங்க அதே போல லேசல ஜிசாவுகள் சொன்னா சுவர்க்கம் தான் கூறியன்னு சொன்னாங்க சிறந்த ஜிஹாத் ஹஜ் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஹஜ் உன்ற அடிக்கடி செய்யுங்க என்பதாக ஹபீஸ் சொன்னாங்க ரெண்டு பறக்கத்தை ஏற்படும் ஒன்று உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் இரண்டாவது அல்லாஹு உங்களுக்கு மௌத்து வரைக்கும் வறுமையை தர மாட்டார் வறுமைய அல்லாஹ் தர அது மட்டுமல்ல ஹபீப் சல்லாசன் சொன்னாங்க மூணு பேர் அல்லாத பொறுப்பு இருக்கிறாங்க ஒத்தர் பள்ளி வாசலுக்கு தொழுறதுக்கு இபாதம் செய்யறதுக்கு போறாரு வீடு திரும்புற வரைக்கும் அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கிறாரு இன்னொருத்தர் ஜிஹாத் செய்யறதுக்காக போறாரு இன்னொருத்தர் ஹஜ்ஜிக்காக போறாரு திரும்பி வரும் வரைக்கும் அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கிறாரு மவுத்தா போனாலும் பாடுகளை கொண்டு அல்லா கண்ணியப்படுத்துவார் ஒரு முறை ஹபீப் சல்லாசனுடைய ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் அரபால ஒரு சஹாப் இருந்தாரு அவர் தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து மௌத்தா பேத்தாரு உடனே ஹபீப் சல்லா வசல்லம் சொன்னாங்க இவரை கப்பல் செய்யுங்க இவருக்கு அத்தரை பூசவானா ஏன் ஹராமுடைய நிலைமையில இருக்கிறாரு அத்தரை பூசவானம் அத்தரை பூசக்கூடாது தலையையும் மூட தலையை மூடையலா அப்படி அப்படியே அடக்கம் செய்யுங்க என்று சொல்லி அப்படின்னு சொல்லுவாரு சொன்னாங்க நிச்சயமாக இந்த மௌத்தாவோட இந்த சஹாபி விவாசி யோகன் கியாமத் அப்படியா கியாமத் நாட்டில் மக்கள் மைதானத்தில் ஏற்பாட்டப்படக்கூடிய நேரத்தில் லப்பை சல்வாஹும் லப்பை என்ற கல்வியாவோட ஏற்பாட்டப்படுவார் என்பதாக ஹபீப் சொல்லுவா சொன்னாங்க ஏ அல்லாட பாதுகாப்புல மௌத்தா பேசிக்கிறாரு அது மட்டுமல்ல இந்த ஹஜ்ஜாதிகள் அல்லாவுடைய துயோ அல்லாவுடைய விருந்தினர் அவங்க துவா கேட்டா அல்லா துவாக்களை கபுல் செய்கிறார் காரணம் என்ன தெரியுமா என்று அழைத்தான் இவங்களும் அல்லாவுடைய அழைப்பேற்று அங்க போறாங்க இவங்க அல்லாவை கூப்பிட்டா அல்லா இவங்களுக்கு பதில் கொடுப்பான் என்பதாக ஹபீப் சல்லா சொல்றாங்க அதனால ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்களுக்கு நீங்களும் கட்டாயம் சொல்லுங்க உங்களுக்கும் துவா செய்யுங்க எங்களுக்கும் துவா செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க ஹபீப் அப்படின்னு அவங்க சபா மருவா மஷ்அருல் ஹரம் அரபா அதே போல கல் எறிஞ்சிட்டு துவா கேட்டாங்க இந்த இடங்கள் துவா ஆகிற இடங்கள் என்பதாக இமாம்கள் குறிப்பிட்டாங்க அதனால அஜா அஜிக்கு போகக்கூடியவங்க இந்த அஞ்சு இடங்களையும் கட்டாயம் சஃபா மருவா மஸ்கருல் ஹரம் அதாவது முதலிப்பா அங்க போனா இன்சால் அறிமுகப்படுத்துவாங்க அதே போல அரபாவுடைய நாள் அதே போல கல் எறிஞ்சதன் பின்னால இந்த அஞ்சு நேரங்கள்லையும் அஞ்சு இடங்கள்லையும் துவா கேளுங்க நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு துவா கேட்டிருக்காங்க அதே போல யார் யாருக்கு வசதி பணி செய்கிறோம் யாருக்கு அல்லா சொல்ல வசதிகளை கொடுக்கிறானோ ஹஜ்ஜ லேட் பண்ணவானா வேணாம் ஹபீப் சொல்லலாம் சொன்னாங்க வசதி இருந்தா வார வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போவோம் என்று சொல்ல நீ தெரிய பைனா அதப்போ உங்கள எல்லா எதிரி உங்களுக்கு தெரியா சில நேரம் இந்த வருஷமே நீங்க மன்னரைக்கு போவீங்க நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க அதனால உமரிபுரம் பத்தாவது ஆகணும் சொல்றாங்க அவர் யூதராக நசாராவாக மரணிக்கட்டும் ஹதீஸ்கள்ல ஹபீஸ் சொன்ன ஹதீஸ் வந்துச்சு ஆனா பலவீனமான ஹதீஸ் ஆனா உமர் ரபி சொன்னது சஹியான அசர் அதனால உமர் ரபி அவங்க யாருக்கு வசதிப்பட்டு ஹஜ்ஜிக்கு போகலையோ அவர்கள் முஸ்லிமே இல்லைன்னு உமர் ரபி சொல்றாங்க இவங்கள்ட்ட ஜிஸியா டெக்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு கடுமையாக அவங்களோட காலத்தில் ஒரு சட்டத்தை போட்டாங்க அதனால நம்ம இஸ்லாமிய உறவுகளே நாங்களும் மௌத்துக்கு முன்னால் உண்மையில அல்லாஹு சாலா யார் யாருக்கு பாக்கியத்தை கொடுத்தானோ உண்மையில பாக்கியவான்கள் அல்லாஹு மகானவ சாலா பெரிய ஒரு பாக்கியத்தோட லைஃப்ல தந்திருக்கிறான் மீண்டும் மீண்டும் அந்த காபகுல்லாவ தரிசிக்கிறதுக்கு நீங்களும் நீயத்து வைங்க அதே போல யார் யாருக்கெல்லாம் பாக்கியங்கள் கிடைக்க நீயத்து வைங்க இன்னைக்கு சாதாரண ஏழைகள் கூட செல்வந்தர்கள் கூட நிறைய பேர் நான் எகிப்து நான் செய்யக்கூடிய நேரத்தில் சொல்லிட்டு முடிச்சு போடுகிறேன் என்னுடைய பக்கத்தில் இருந்த ஒரு பாகிஸ்தான் சகோதரர் அவருக்கு அவர்கள் லேனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் ஒரு கூட்டம் போயிருந்தாங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய சொத்து செல்வந்தர் எல்லாம் செஞ்சிருக்கிறான் நீங்க ஹஜ்ஜி செய்யாம இருக்கிறீங்களே ஹஜ்ஜி செய்யாம இருக்கிறீங்களே அந்த சொன்னதன் பின்னால சரி இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்வோம் எங்க தயாராகி ஏர்போர்ட் போறாரு கண் பார்வையால் எடுத்துட்டான் கண் பார்வையால் எடுத்துட்டார் அதனால அல்லாஹால சொத்து செல்வங்களை தந்திருந்தால் உடனே நீயத்து வைங்க அல்லாதக்கூடிய வழிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் அஞ்சு மட்டுமல்ல உம்ரா இன்னைக்கு உண்மைக்கு ஏராளம் அதாவது ரெண்டு மூணு வருஷத்துக்கு காலம் இருந்ததை விட இன்னைக்கு நிறைய கூடிட்டு நியத்து நிச்சயமாக நிச்சயமா அல்லாஹால அதற்குரிய ஏற்பாடுகள் செய்வார் அதுல ஒரு ஆகா சிறந்த ஒரு அமல் தான் ஒரு சொதக்காக்கள் கொடுக்கக்கூடிய நிலத்துல நீங்க அல்லாவிடத்தில் இடத்துல இருக்கீங்க யாரில் இந்த சொதக்காவை முடிச்சுட்டு மவுத்துக்கு முன்னால கண்ண மூட முன்னால உன்னுடைய காபத்துல்லாவ ஹபீப் சல்லாத்துடைய தியாரத்தை நான் போகணும் அதற்கு ஏற்பாடு செய்ய நிச்சயமாக சுதகாக்க பின் நம்ம அல்லாவுக்கால துவாக்களை கபல் செய்வனா நம்ம சுகானவுக்கால நம்ம மனிதனுடைய பாவனை பண்ணிப்பானா